தூதர்களிலும் நீங்கள் முகமது முஸ்தபாசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் சபைகள் சபத்தாவியங்கள் கயாமத்திலே நாள் வரையில் வரக்கூடிய முஸ்லிம்கள் நீங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக இளைஞர்கள் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுக்கு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றாரோ நமக்கு அலாலாக்கியிருக்கின்றாரோ அந்த மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் நமக்கு அறாம் கூடாது என்று சொல்லியிருக்கின்றாரோ அந்த இஸ்லாம பாதுகாத்துக் கொள்ளும்படி முதலில் எனக்கு நடத்துவார்கள் எல்லாமே சொல்லுவது அல்லா ரபுகள் நிலால இந்த உலகத்துடைய வாழ்க்கையை எங்களுக்கு ஒரு தற்காலிகமான நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக அல்லா கொண்டிருக்கிறார் இந்த உலகத்துல வாழ குறிப்பிட்ட ஒரு காலத்தான் வாழ எல்லாருக்கும் இந்த உலகத்துல ஒரு முடிவு இருக்குது இந்த உலகத்தை விட்டுட்டு நாங்க ஒரு நாள் போக போறோம் என்பது பொதுவாக முஸ்லிம்கள் மாத்திரமல்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்ப முயற்சி எனவே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுள்ள செல்ல ஐந்தத்தில் எப்படி இந்த உலகத்தை நிரந்தரம் அற்றதாக இறந்தவர் இல்லாததாக வைத்திருக்கின்றானோ அவ்வாறு இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் இது அனைத்துமே நிரந்தரம் அற்றது இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு உலகத்துடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிலைமைகள் இது நிரந்தரம் அல்ல இருக்கும் எப்பயாவது ஒரு நாள் முடிவொன்று இருக்கிறது யாருக்கும் இல்ல நாங்கள் படக்கூடிய கஷ்டம் இது நிரந்தரமான கஷ்டம் என்று சொல்லவும் முடியாது நாங்க படக்கூடிய சந்தோஷம் இதற்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் இது நிரந்தரம் என்று சொல்லவும் முடியாது ஒரு மனிதன் உலக காலத்திலிருந்து அல்லது நோயை அவன் முன்னோக்கி கொண்டு இருந்தாலும் கூட அதை அனுபவிச்சு கொண்டு இருந்தாலும் கூட கணேசுக்குரியவர்களே அந்த அவருடைய எல்லா கஷ்டங்களும் நாங்க யாரும் சொல்றதில்லையே பாருங்க இந்த மனிதர் அவரு மௌத்தாளர்களுக்கு பின்னாலேயும் நோயாளியா இருக்கிறாரு ஒரு மனிதன் நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருந்து அவருக்கு அதே நிலைமையில மரணம் வந்தா நாங்க என்ன சொல்றோம் அவரு கஷ்டம் வந்து கொண்டிருந்தாரு அவருடைய கஷ்டத்தின் மீது அவர் விமோசனத்தை அடைந்தாரு இந்த பட்ட கஷ்டங்கள் பட்ட நோய்கள் எல்லாம் இந்தியோட முடிஞ்சது என்று சொல்றோம் எனவே இந்த உலகத்தில் இந்த தற்காலிகமான இந்த நிலைமைகள்ல நிகழ்ச்சியவர்களே அல்லா என்னங்க இந்த மாதிரி நிலைமைகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நேரத்துல சந்தோஷங்களை தாராளமா நாங்கள் கொள்வோம் ஆனா கஷ்டங்கள் சிரமங்கள் நோய்கள் துன்பங்கள் வந்துட்டா நாங்க கொஞ்சம் எங்களோட உள்ளங்கள் அப்படிய செலவ ஆரம்பிக்கிறது எங்களோட உள்ளத்துல ஒரு தடுமாற்றம் ஏற்படுவது இதே இஸ்லாமிய சகோதரர்களே இன்னைக்கு நாம பாக்குறோம் இன்னைக்கு நாம பாக்குறோம் கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா சிரமம் வந்துட்டா இன்னைக்கு என்னோட நிலப்பாடு என்ன மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தரும் நாங்க சிந்திச்சு பார்த்தோம்னா தன்னைத்தான சிந்திச்சு பார்த்தோம் சொன்னா எங்களுக்கு தெளிவாக எங்களை நிறைய விலகி கொள்ளலாம் என்ன செய்யறது ஏது செய்யறது என்னது எங்களுக்கு விலங்குதில்லை கடமாட்டமாயிருக்குது சரி கொஞ்சம் நாங்க நிதானமாக சிந்திச்சு பார்த்தாலும் இப்ப இதனுடைய இந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வாரத்துக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நாம் தலைவரக்கூடிய முறை என்ன எந்த முறையில கையாளணும் என்ற விஷயத்துல நாம ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் இஸ்லாமிய சமூகத்தை பிரச்சனை அல்லா அதே போல நபியுடைய தெளிவா எங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறார் ஒரு பிரச்சனை சிரமம் கஷ்டம் வந்துட்டா நீங்க என்னென்ன செய்யோட என்ன செய்யாதோட எந்த முறையில நடந்து கொண்டா உங்களோட பிரச்சனையில உங்களுக்கு தளரலாம் எங்களோ தெய்வமாக சொல்லி நெறியுடைய வழிமுறைகள் இருக்குது இதுக்கு நாங்க யாரும் நாங்க யாரும் பிரச்சனையிலிருந்து நீங்கிறவங்க என்று யாருக்கும் சொல்ல முடியாது இந்த எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குது சொல்றேன் وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ நாங்க உங்களைய சோதிச்சுதான் ஆகும் நாங்க திட்டமாக நிச்சயமாக உறுதிப்படுத்தி சொல்றான் மனிதனுக்கு வந்துட்டா உங்களுக்கு சோதனை கட்டாயம் இருக்குது யாருக்கும் மனித தப்பே இல்லாது அல்ல வகைப்படுத்தி சொல்றான் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான சோதனை அல்லா சில வகைகளை சொல்லி குறைகிறத கொண்டு நஷ்டங்கள் ஏற்படுறத கொண்டு பணங்கள்ல நெருக்கடி ஏற்படுறத கொண்டு அல்லது ஆன்மாக்கள் குறைகிறத கொண்டு இதோடு இருந்தவங்கள காரணங்கள் ஊக்குதல் உற்றால் உறவினர்களுடைய மூக்குதல் நண்பர்களுடைய மூக்குதல் குடும்பத்தார்களுடைய மூக்குதல் இப்படியான நிலைமைகள்ல எங்களுடைய வியாபார வஸ்துக்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்களாக இப்படி பல விதமான சோதனைகளாக நாம ஒவ்வொரு சோதிப்போம் நிச்சயமாக அல்ல பராமரித்தார் இந்த ஆயத்தை வச்சு சொல்றாங்க அல்லா இந்த இடத்துல முதலாம் ஒரு விஷயத்த சொல்றான் சோதிப்போம் சொல்றாங்க அப்ப பொதுவாக எல்லா மனிதர்களும் சோதிக்கப்படுவாங்க என்பதுல சந்தேகம் இல்லை பொதுவாக பொதுப்படையா அல்லான்னு சொல்லித்தான் நான் உங்களோட எல்லாரையும் சோதிச்சுதான் ஆகும் இரண்டாவது விஷயம் அல்லா சொல்றான் சோதனைகள் வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொருத்தங்க இருக்கலாம் சிலர்கள் சோதிக்கப்படுறாங்க சிலர்கள் சிலர்கள் சிலர்கள் இன்னும் வேற வேற அமைப்புகள்ல சோதிக்கப்படுறாங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு நாங்க கேட்டு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் ஒவ்வொரு விதத்த சோதனைகள் இருக்கலாம் சில நேரங்கள்ல நாங்கள் நினைப்போம் பாருங்களே எங்கள சோதனை இவ்வளவு பெரிய சோதனை ஏது சோதனை இல்லை அவருடைய சோதனை அவங்கள பெருசாயிருக்கும் நினைக்கும் சோதனையே இல்லை என்று நினைப்போம் எழுதியுடையவர்களே எனவே பலவாறு இருக்கலாம் என்பது இரண்டாவது விஷயம் மூணாவது அல்லா சொல்றான் இந்த சோதனைகள் வரக்கூடிய நேரத்துல நீங்க என்ன செய்யணும் என்ன விஷயத்தையும் அல்ல சொல்லக்கூடிய நேரத்துல என்னென்றியவர்களே சோதனை எந்த முறையாக இருந்தாலும் சரி சோதனை பலதரப்பட்டதாக இருந்தாலும் சரி வித்தியாசமான அமைப்போட இருந்தாலும் சரி ஆனா நீங்க இந்த சோதனையில நீங்க பின்பற்றக்கூடிய முறை இருக்கிறேன் நீ சோதனை வரக்கூடிய நேரத்தில் அல்லா உங்களுக்கு சொல்லிட்டார முறை இருக்கிறேன் இது எல்லா சோதனைகளுக்கும் ஒரே முறைதான் எப்படி சோதனை பொதுவானதோ அதே மாதிரி அல்லா சொல்லி தந்த முறை பொதுவானது யார் இந்த பொருள் அந்த இந்த சோதனைகள்ல பொறுமையா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நிறைய நன்மாராயம் சொல்லுங்க சொருக்கம் அவர்களுக்கு இருக்கிறது பொறுமையா கையாள சொல்லுங்க பொறுமையா கையாள சொல்லுங்க அன்பான சகோதரர்களே இதுல இந்த ஆயிரத்தி முப்பத்தி நீங்க சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு சோதனை வரப்பாவது அது சகஜமான விஷயம் அது எப்படியோ வந்துட்டான் ஆகும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வரலாம் ஆனா எந்த முறையில சோதனை வந்தாலும் நீங்க சகஜமான நீங்க நீங்க பதவி போறதுல நீங்க அங்க ஓடுறது இங்க ஓடுறது தலையில உடைச்சு போது சிந்திக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நீ முதலாவது பொறுமையா கையாளுங்க பொறுமையா கையாளுங்க செய்யக்கூடியவர்களே இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சோதனை வந்தோடனே நாங்க அத முதலாவது அது சோதனை வந்தோடனே எங்களுக்கு ஒரு தடமாட்டம் அது தடமாட்டம் என்ன நடக்குது எங்களை சோதனையா நாங்க பல பேர்த்த சொல்லி நடந்து ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு இல்லாத பல பேருக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு தெரியும் என்னுடைய இஸ்லாமிய சோழர்களே நீங்க முதலாவது பொறுமையா இருக்க நிதானமாக மனிதன் இல்லாமல் கடமாற்றங்கள் ஏற்படலாம் ஆனா நீங்க நிதானமாக பொறுமையா இருங்க பொறுமையாளருக்கு நல்லா பிரான் இன்னொரு சொல்றான் அந்த பொறுமையாளர்களோடு அல்லா இருக்கிறான் அதான் கடமாரமானா நீ அல்லா அல்லா கையக்கூடியவர்களே அந்த பிரச்சனைக்குரிய அந்த சொல்யூஷனை அதுக்குரிய அதுக்குரிய நிவர்த்தியையும் அல்லா சொல்லி தந்திருக்கிறார் அதனால என்னதான் செஞ்சாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாம அந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு கலர முடியாது அதனால அல்லாத்த வழிமுறையை நாம பின்பற்றுவோம் இஸ்லாமிய சகோதரர்களே பொறுமையை சொல்றான் அடுத்தது அல்லா சொல்றான் முசைபா قالوا إنا لله وإنا إليه راجعون அந்த அந்த பொறுமையாளர்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத் ஏற்பட்டா ஏதாவது ஒரு பிரச்சனை சிரமம் வந்தோடனே அவங்க பொறுமையை கையாண்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க இன்னாலில்லா நான் அல்லாவுக்காக வேண்டியே அமைச்சோம் ஒன்னா இளைய ராஜ்யோன் அவன் பக்கமே திரும்புவோம் இந்த இந்த பகுதியில இந்த ஆயத்துடைய இந்த பகுதியில் அல்லா தெளிவ சொல்லி காட்ட விளக்கப்படுத்துறாங்க பொறுமையை கையாளுற மனிதன் அடுத்த சட்டமா என்ன செய்யணும்னா அல்லாவின் பக்கம் போதும் அல்லாவின் பக்கம் உள்ளவர் பொதுவாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு பிரச்சனை வந்துட்டா தெரியக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கலாம் பெரிய பிரச்சனையா இருக்கலாம் எங்களால சமாளிக்க முடியுமா ஏதோ நாங்க சமாளிக்கிறோம் அப்படி ஏழாத கட்டத்துல எங்கள் இல்லாத உள்ளத்திலையும் வரக்கூடிய ஒரு உயர்வு என்ன தெரியுமா ஒரு எண்ணம் என்ன தெரியுமா யாராவது இந்த பிரச்சனைக்கு உதவி செய்ய மாட்டாங்களா யாராவது கை கொடுக்க மாட்டாங்களா யாருக்கு இந்த பிரச்சனைய சொன்னா அவசரமா இதால இவர் அதாவது இவர் யாருக்கு இந்த பிரச்சனைய சொன்னா இந்த பிரச்சனையில என்னைய விமோசனமாக்குவாங்க எங்களுக்கு ஏழ ஆரம்பிப்பாங்க அந்த கவலையில் இருப்பான் அந்த இடத்துல இருப்பான் அண்ணா இதெல்லாம் தெரிஞ்சவர் அல்லா சொல்றால் நீங்க அல்லாவுக்காக வேண்டிய ஆரம்பிங்க அல்லா பணாவுக்கு ஒரு ஆயத்தை சொல்றால் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் எதிர்பார்க்கிற உதவி எல்லாரு யாருக்கிட்ட தெரியுமா அல்லாவுடைய உதவி இருக்குது யாருக்கு அல்லாவுடைய உதவி இருக்குது அல்லா பணான்னு சொல்றால் அத்தனை அலைனா நான் ஒரு நீங்க அல்லாத நம்பக்கூடிய உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால் அல்லா சொல்றான் நாங்க அவர்களுக்கு உதவி செய்ததை எங்களுக்கு கடமையாக்குவோம் எங்கள் மீது அவருக்கு உதவி செய்து கடமையாகிடும் அல்லாது கடமை தான் கருத்துக்களை சொல்லியவர்களே அல்லாது அவர்கள் ஆங்கிலங்கள் அல்ல அல்லா கட்டாயம் அவன் உதவி செஞ்சுதான் ஆகுவான் என்று அல்லா சொல்றான் கணேசனுடைய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இடத்துல நிபந்தனை என்னது அல்லாத உதவி கிடைக்கிற நிபந்தனை என்னது இவரும் முஸ்லீமாக இருக்கோம் ஈமான் உள்ளவரா இருக்கோம் ஈமான்ல உறுதி உள்ளவரா இருக்கோம் அல்லாவுடைய ஈமான்ல யக்கீன் உள்ளவரா இருக்கோம் கணேசனுடையவர்களே நான் சொல்லுவது தவறா நினைக்கவாடா யாரையும் புத்தி காட்டுறதுக்கு சொல்றதல்ல கணேசனுடையவர்களே இன்றைக்கு இந்த ஈமான் என்ற பேச பேசினா ஒரு சிலவங்கள உள்ளத்துல வார ஒரு எண்ணம் இந்த ஈமான் எல்லாம் அந்த அந்த கூட்டத்துக்கு தானே இருக்கோம் அதெல்லாம் அவங்களுக்கு சொந்தமானது இவங்களுக்கு சொந்தமானது நீங்கள் உள்ளத்துல ஓட ஆரம்பிக்கிற ஒரு சிலவங்க உள்ளத்துல ஒவ்வொருத்தரும் அல்லாவுடைய அறியாதது அவங்க ஒவ்வொருத்தரும் முன்மையாக வாழ்ந்து அல்லா விரும்புகிறார் இது கொஞ்சம் பேர் அல்ல குறிப்பிட்டவர்கள் அல்ல இன்னார் இன்னார் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல முழு மனித சமுதாயம் முழு முஸ்லிம் சமுதாயமும் முக்மீனாக ஆவோம் அல்லாவுடைய ஈமான் உள்ளவங்க இருக்கோம் சொல்றதே அல்லா எதிர்பார்க்கிறான் ஈமான் அல்லா இந்த ஈமான் உள்ளவங்களுக்கு அல்ல இன்னொரு சொல்றான் யூஸ் அழைக்கலாம் அவங்கள சம்பவத்தை சொல்லி எங்களுக்கு சம்பவம் அது யூஸ் அழைக்கலாம் நீனுடைய வயிற்று நீண்டு அவங்க அல்லா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு பின்னால அல்லா சொல்றான் மீன்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு யாருக்கு இருக்குது மீன்களுக்கு இருக்குது மீன்களுக்கு இருக்குது எங்களுடைய சகோதரர்களே எனவே முக்கியமாக வாழ்வது அது அது உலகத்திலே வாழ்க்கையில் உதவி கிடைக்கிறதுக்கு அது அது மாத்திரமல்ல அல்லா இன்னொரு ஆயிரத்தி அல்லா சொல்றான் ஒலா தமிழோ ஒலா தகனோ வாழ்த்து முள் ஏன் அல்லா சொல்றான் உலகத்தில் கண்ணியமான ஒன்றை போடுகிறார் வாழ்த்து ஈரான் உயர்ந்தவர்களாக கண்ணியமானவர்களாக இருக்கோடுங்களா நிபந்தனை சொல்ல நீ ஈமான் செய்வீங்க அல்லாவுடைய நம்பிக்கைகள் உள்ளத்துல இருக்கும் என்றால் எரியக்கூடியவர்கள் நாங்க தான் உயர்ந்தவங்க அல்லாத பாதுகாப்பு இருக்கிறவங்க நாங்கள் அல்லாத உதவியை பெறக்கூடியவங்க ஆனா எனக்கு இஸ்லாமிய சகோதரர்களே ஒன்றும் இல்லை அல்லா எதையும் செய்யக்கூடியவர் அப்படியாப்பட்ட ரப்புல் ஆலமிய முழுமையாக நம்புற பொறுப்பும் இன்னொரு விஷயம் விளங்கிக் வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களே இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா நாங்க எல்லாம் நினைச்சு இருக்கிறோம் நான் தெளிவா சொல்லியிருக்கிறது தானே அல்லாத நம்பிக்கை என்னைக்கு இருக்கிட்டாலே நானும் ஒரு முக்மின் தான் என்று அதாவது அதிகமான ஒரு உள்ளத்துல ஒரு எண்ணம் இருக்கிறது உண்மைதான் நாங்க கனிமாவை சொல்லித்தா உண்மையில நாங்க எல்லாம் பெண்களுக்கு தகுதியானவர்கள் தான் அதான் உண்மையான மனிதன் சிந்திக்கிறது அல்ல ஏற்றுக்கொண்டவர் அல்ல உண்மையான முக்மின் அல்லா பரான்னு சொல்லி காட்டுறான் மக்கா முஸ்லிம்களை பத்தி சொல்லக்கூடிய மக்கா முஸ்லிம்கள் அல்ல மக்கா முஸ்லிம்கள் அல்லாத நிராகரித்தவங்க அவங்கள பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லா சொல்றான் அவங்கள்ட்ட கேளுங்க நீ அவன்கிட்ட கேட்டா யார் இந்த பாகத்தை படைக்கிறது படைச்சவன் யாரு பூமியை படைச்சவன் யாரு சூரியன் சந்திரனை செஞ்சவன் யாரு கேட்டா அவங்க சொல்லுவாங்க அல்லா சொல்லுவாங்க சொல்லுவாங்க யாரு அல்ல இருந்த சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வந்துட்டா எங்க ஓடுவாங்க அவங்க சிறைகளின் பக்கம் ஓடுவாங்க மதிரா கலாவில் இருந்த சில ஆறாபுகள் கிராமவாசி அரபுகள் அவங்க அவங்க சந்தோஷம் அவங்க சொன்னாங்க யார நாங்க யா யார் இந்த நம்பிருக்கிறோம் அதனால யாராவது காலையில எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு அல்லது ஏழு காலையில ஏழு மணிக்கு எனக்கு தொழிலுக்கு போறதுக்கு யாராவது எங்கேயாவது எந்த பள்ளியிலேயாவது அதான் சொல்லப்படுவதா அல்லது யாராவது ஏதாவது செய்யறாங்களா ஏதாவது தொழிலுக்கு போக ஏதாவது செய்யறாங்களா அல்லது ஏதாவது மனைவி எதிர்பார்த்திருக்கிறாவா கண்ணியக்குரியவர்களே நாங்க ஏதோ எங்களுக்கு இருக்க ஏதோ இருக்க வச்ச மாதிரி நாங்க எல்லாம் அத்தோட அதிகா எல்லாம் உடனே டைமுக்கு டைம் நடக்குது அதே எத்தனை மணிக்கு நான் தொடக்கணுமோ அந்த நேரத்துல தொடக்குறேன் எத்தனை மணிக்கு வியாபாரத்துக்கு போகணும் அத்தனை மணிக்கு டைமுக்கு போறேன் யாரும் எனக்கு வந்து ஏ நீங்க வியாபாரத்துக்கு போகணும்னு சொல்ல தேவையில்லை இஸ்லாமிய சமூகங்களே ஒவ்வொருத்தருக்கும் முஸ்லிமரை நாம சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஈமான் கட்டாயம் இருக்கணும் இந்த ஈமான் இருக்கும் என்றால் கணேசக்கூடியவர்களே கணேசக்கூடியவர்களே நாம் ஒரு நாள் கஷேதப்பட மாட்டோம் ஒவ்வொரு வருஷமும் அதான் அந்த சம்பவத்தை கொண்டா இருக்கிறோம் முன்னுங்க கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு நேரத்துல எங்கிட்ட உள்ளக்கூடிய நிலப்பாடு எப்படி இருக்கும் உள்ளக்கூடிய நிலப்பாடு எப்படி இருக்கும் யாராவது யாராவதுவன் நீங்க உதவி செய்ய மாட்டாங்களா அவரோடு இருக்கக்கூடிய நேரத்துல தான் எழுதக்கூடிய மலக்குகள் அல்ல மலக்குகளை இறக்கிறார் மலக்குகளை இறக்கிறான் எழுதக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே அந்த நேரத்திலேயும் நபி இப்ராஹிம் அழைக்கலாம் அவங்களுக்கு முதல் தேவை கேட்கிறாங்க இந்த கேட்கிறாங்க நீங்க அல்லாத நீங்க கேட்டுக்கொள்வீங்களா அல்லா உதவி அனுப்பினாங்களா எனக்கு போதுமானவர் என்ன கூடியவர்களே சும்மா சிந்திச்சு பாருங்க நாம் இந்த கட்டத்தில் எங்களுக்கு விதமான ஒரு சம்பவம் கேள்விப்பட்டா என்னப்பா அல்லா தானே அறிவிப்பார் அவங்க தானே வந்தாரு சகோதரர்களே விஷயம் அப்படி நம்பிக்கை வச்சு நான் அல்லாஹ் திரும்பின உடனே நாங்க எதிர்பார்க்கிற ஒன்று இருக்குது என்னன்னா நாம் அப்படி நம்பிக்கை வச்சு எதிர்பார்ப்பதே அந்த ஒழுங்கு வந்துடுவோம் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படி இல்லை அது இவராலும் மலைக்கிறாம அந்த அதாவது அவங்களை எரிக்கிற அதாவது எரியறதுக்கு அந்த நெருப்புக்கு எரியறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய நேரத்துல தான் இந்த மலக்குகள் வாராங்க அதுக்கு பின்னால மலக்குகள் திரும்பி போறாங்க அந்த நேரத்திலையும் அல்லாத உதவி வரல அல்லாத உதவி வரல உலகமாக விளக்கம் இருக்கிறாங்க எந்த தெளிவா அல்லா குரானாய் தொடர்கிறார் எனக்குக்கு தத்தளிக்கிறார் இப்ராஹிமுக்கு நீ நெருப்பே நீ சாந்தமாகவும் புனிதாகவும் இணையது எந்த தெரியுமா இருக்கிறார் இப்ராஹிம் அலிசலாம் அவங்க தெரியப்படக்கூடிய நேரத்துல அந்த இயந்திரத்துக்கும் அந்த நெருப்புக்கும் மத்தியில செகண்ட் இருக்கிறார் ஒரு செகண்ட் இருக்க மாட்டாங்க அந்த செகண்ட் கிடக்கிறதால் அல்லா கட்டளையிட்டால் அல்லா அந்த நிலைமை இஸ்லாமியர்கள் தற்போதைய இருக்கிறார் ஏன் எழுதியுடையவர்களே நாங்க எதாவது கேட்டோமே நான் அல்லாத சொன்னோமே யார புரிந்தோமே நம்பிக்கையோடு இருக்கிறோமே நாளைக்கு அல்லா இன்னும் உதவி செய்யல அல்லாக்கு தெரியும் உதவி செய்யணுமான நேரம் எனக்கு தெரியும் கடைசி நேரம் வரைக்கும் இவர் என்னைய நம்பிக்கொண்டே இருக்கிறாரா எனக்கு பயம் கிடைச்சிருமோ தெரியாது இல்ல நாங்க மக்களை மாதிரி தானே அல்லாம பாக்குறோம் என் மக்கள் அப்படித்தாங்க கடைசியில் எல்லா தாரன் நீங்க கட்டாயம் வாங்க நான் உங்களுக்கு எப்படியும் சப்போர்ட் வந்து தருவான் என்று சொல்லிட்டு கடைசி நேரத்தை அவங்க பேசி கேட்டா அவர் தெரிவித்துடுவாரு இதே மாதிரி எங்களுக்கு ஒரு பயம் அல்லாத விஷயத்துல கடைசி நேரத்தில் என்னமாவது ஆகுதுமோ இது பயம் பெரிய புரியவர்கள் அல்ல ஒரு நாள் அப்படி மனிதர்களை மாதிரி எல்லாம் கையுற்றவன் அல்ல வாதல்லா அல்லாவுடைய வாக்கு உண்மையானது அல்லா கட்டாய நிச்சயமா சத்தியமாக செய்வான் எதிர்க்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தில் இங்கே எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு அதாவது சிரமங்கள் வந்தாலும் எங்கள முதலாவது வேலை பொறுமையா இருக்கிறது அல்லாவின் பக்கம் திரும்புறது அல்லாத குவாம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் வெளியக்கூடியவர் அல்லாத பாடப்படுறதோட ஒரு முக்கியமான விஷயம் நாங்க ஹராமான விஷயங்கள்ல இருந்து பாதுகாத்து இது ஒரு நிபந்தனை துவாக்கள் பெற்றுக்கொள்ள அதே மாதிரி நிகழே நிகழ்ச்சி அல்லாத உதவி கிடைக்கிறது ஒரு காரணம் நிகழே ஆராய்ச்சி நாம் பாதுகாத்துக் கொள்ளணும் இப்படி நாங்கள் நிகழே பாதுகாத்துக் கொள்வோம் நிச்சயமா நிச்சயமா அல்லாவுடைய உதவிகளுக்கும் அல்லாஹுக்கும் மகான போட்டாலா ஒரு நாளும் அல்லாவுடைய ஐயாக்களை கைவிடமாக அல்லாஹுக்கும் மகான போட்டாலா அவருடைய உதவிகள் நேரடியாமல் பெறக்கூடிய உண்மையான அடியார்களாக பொருத்தமான வாழ்க்கை செய்வாங்க பொருத்தமான முறையில வாழ்க்கை பொருத்தமான முறையில வாழ்க்கை செஞ்சியாங்களா யாருலா எங்களை வாழும் காலத்துல யாருலா உண்மையான பெண்களாக வாழ்ந்து பங்குக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய பாக்குறீங்க செய்வாங்களா ரபி ரஹ்மான் யாருலா நீங்க உதவியதுக்கு உண்மையான பெண்களாக ஆகிறாங்களா யாருலா யாருலா எங்களுக்கு யாருலா இமான் பறிப்படக்கூடிய அமைப்புல எந்த நிலைமைகளையும் ஏற்படுத்தினாரா யாருலா எங்கட சோதனைகளை யாருலா ஈமான் பறிக்கப்படக்கூடிய சோதனைகளா சோதனைகளா யாருலா உன்னுடைய உதவி எந்த காலத்திலே உங்களுக்கு கண்டு கொண்டே இல்லையாங்களா உதவி பக்கம் திரும்பக்கூடியவர்களாக யாரு யாருலா கபூஷ்